மனித உரிமைகள் தினம் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை அனைத்து தரப்பினருக்கும் வலியுறுத்தும் வகையில் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்குடன் டிசம்பர் பத்தாம் திகதி சர்வதேச மனித உரிமைகள் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் திகதி ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பிரகடனம் செய்ததை அடுத்து கடந்த அறுபது ஆண்டுகளாக மேற்படி தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு உலகின் பல பாகங்களிலும் இலங்கையிலும் பல்வேறு விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அனர்த்த முகாமைத்துவ மற்றும் மனித உரிமைகள் அமைச்சின் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உட்பட பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இது தொடர்பாக பல விழிப்புணர்வு செயற்திட்டங்களை நடத்த உள்ளன உலகில் வாழ்கின்ற சகல மக்களும் சமமான சுதந்திரமும் உரிமைகளும் பெற தகுதியுடையவர்கள் ஆவர் என்பதே மனித உரிமைகள் சட்டத்தின் அடிப்படை தத்துவமாகும் இன்று வரை உலகின் பல பாகங்களிலும் மனித உரிமைகளை பேணுதல் தொடர்பில் பல்வகையிலும் போராட்டங்கள் இடம்பெறும் அதேவேளை அரச மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளினால் மனித உரிமைகளை காப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றன மொழி மதம் பால் நிறம் அரசியல் கருத்துக்கள் கொள்கைகள் பிறப்பு விசேட தேவை சொத்துடைமை என மனிதரிடையே காணப்படுகின்ற பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு மனித உரிமைகளை காப்பதில் கை கொடுப்போம் அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் நிகழ்ச்சியில் தொடர்வது நிகழ்தல் அறிதல் யாழ் குடாநாட்டில் டெங்கு காய்ச்சலினால் பெருமண்ணிக்கையானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த நோயை கட்டுப்படுத்த அனைத்து தரப்பினரையும் முன்வருமாறு யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கடந்த வாரங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ கேதீஸ்வரன் இந்த நோயை தடுப்பதற்கு பொதுமக்கள் தமது சுற்றாடலை முறையாக பராமரிக்க முன்வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அனைத்து வைத்தியசாலைகள் திணைக்கிடங்கள் மற்றும் நிறுவனங்களின் சுற்றாடலை சுத்தமாக பேணுவதுடன் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் திண்மக் கழிவுகள் கொட்டப்படும் இடங்களும் முறையான சுற்றாடல் பராமரிப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டெங்கு நோய் பற்றிய விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தொண்டர் நிறுவனங்கள் சீராக முன்னெடுப்பதுடன் நுழம்புகள் பெருகும் இடங்களை குறிப்பிட்டு காட்டி அவற்றை அளிக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் யாழ்குடா நாட்டிலிருந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு பொதிகளை தபாலில் அனுப்புவதற்கான கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன வடமாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் வி குமரகுரு இந்த தகவலை தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இருந்து தபால்கள் உடனுக்குடன் வவுனியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன அதேபோன்று உள்நாட்டு வெளிநாட்டு தபால் பொதிகள் அவசர தபால்கள் போன்றவையும் உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படுகின்றன பொதிகளை தபாலில் அனுப்புவதற்கான கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளன வவுனியாவில் இருந்தும் தபால்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன யாழ்ப்பாணத்திற்கும் வெளியிடங்களுக்குமான தபால் சேவை தற்போது சீரடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதைவிட யாழ்ப்பாணத்தில் இருந்து நேரடியாக தென்பகுதிக்கு தபால் வாகனங்கள் மூலம் தபால்கள் கொண்டு செல்லப்படும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டத்தின் ஓர் அங்கமாக இசுரு பாடசாலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் முப்பத்தொரு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றின் புனரமைப்பிற்கென மூன்றரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான பாடசாலை பாடநூல்களை பகிர்ந்தளிக்கும் தேசிய நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் வேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நிகழ்தல் அறிதல் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் இல்லம் யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றது அரசியல்வாதிகள் சமூகவியலாளர்கள் கல்விமான்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து வழங்குகிறார் டி சார்ல்ஸ் பீட்டர்ஸ் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மனித உரிமைகள் அமைப்புகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பங்கேற்றுள்ளனர் இது தொடர்பாக மனித உரிமைகள் இல்லத்தின் பணிப்பாளர் செரின் சேவியர் கூறுகையில் Uh, uh, நாம் இந்த முறை அரசியல்வாதிகளையும் அழைத்துள்ளோம் அவர்கள் அங்கு வந்து மக்களுக்கு மனித உரிமைகள் தொடர்பான அவர்களது பங்களிப்பு குறித்து அறிவிக்கலாம் வடக்கிலும் கிழக்கிலும் சூழல் மாறியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது மனித உரிமைகளை அவர்கள் எவ்வாறு இந்த மாறுபட்ட சூழலில் பாதுகாப்பார்கள் என்றும் அறிவுறுத்த முடியும் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களில் குடியேற்றப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் மக்கள் குடியேற்றப்படாமல் இருப்பது பற்றியும் கவனம் செலுத்தப்படும் என அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் வடுகாம் வடக்கு பகுதியிலே சுமார் மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி மண் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற முறையிலே சுட்டு வளைக்கப்பட்டிருக்கின்றது இன்று போர் இல்லை இந்நிலையில எதற்காக தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வளையங்களை அரசாங்கம் தக்க வைத்திருக்கிறது யாழ்ப்பாண சிறைச்சாலை விஜயம் செய்து அங்குள்ள கைதிகள் சந்திக்கும் சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் இவ்வாறான நிகழ்ச்சிகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் எனவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனித உரிமைகள் இல்லத்தின் பிரதிநிதி மேகலா சண்முகம் இது பற்றி கூறுகையில் யாழ்ப்பாண வீரசிங்கம் மண்டபத்துல வந்து இந்த மனித உரிமை தினத்தை முன்னிட்டு நடக்கிற இந்த நிகழ்வுல யாழ் குடாநாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து வந்த இவர்கள் நிரம்பி வழிவதை நாங்க இங்க காணக்கூடியதா இருக்கின்றது அதே நேரம் இந்த அரசியல் கட்சி தலைமை அதாவது தமிழ் அரசியல் கட்சி தலைமைகளை நாங்கள் இங்க கூட்டியிருப்பதானது இவ்வளவு காலம் நடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்க வேண்டும் இனி மக்கள் இந்த பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்தியை சொல்ல போகின்றார்கள் நமது அரசியல் பொறிமுறையில இந்த மனித உரிமை எப்படி அவர்கள் மேம்படுத்துவார்கள் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம் நாட்டில் மனித உரிமைகளை நிலைநாட்ட அரசியல்வாதிகள் கல்விமான்கள் சமூகவியலாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து நடத்தும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் மோதலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சிங்கள மொழியறிவு முக்கியமானதொன்றாகும் தொடரும் இந்த நிகழ்ச்சி சிங்களம் தெரியாத ஒரு தமிழருக்கு சிங்கள மொழியை கற்பிக்க முயற்சி செய்கின்றது படிக்கலாம் வாங்க வாங்க வேறுபட்ட மொழிகளை பேசும் மக்களிடையே தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கு மொழியறிவின்மையே பிரதான காரணமாகின்றது இந்நிகழ்ச்சியானது தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு சிங்கள மொழியினை கற்பிக்க முயல்கின்றது என்னவான் எல்லாரும் திடீரென்று வீட்டை சுற்றி துடைச்சி துப்புரவு பண்ணி பெரிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது அப்பா இங்கே டெங்கு நோய் பரவ ஆரம்பிச்சதில்லோ அதனால வீட்டை சுற்றி குப்பையிலும் போட வேணாம்னு சொல்லி சுகாதார அமைச்சு சொல்லியிருக்குது நானும் ரொம்ப நாளாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் யாருமே வீட்டை வாரதில்லை டெங்கு மட்டும் தான் வருது போல கேவட்டே குனுதாண்டேப்பா வீட்டை சுற்றி குப்பை போட வேண்டாமாப்பா ஐயோ இவ ஏன் இப்படி சொல்றா குப்பை போட்டால் நுழம்பு வரும் நுழம்பு வந்தால் டெங்கு வரும் நான் அதை சொல்லலம்மா போட வேணாம் என்று சொன்னா எங்கட சனங்க முண்டி அடிச்சு கொண்டு போட்டு தள்ளுமா தான் ஒபே சௌக்கிய ஒபேயத்தை என்னவா மகன் என்ன சொல்றா உங்கள் நலம் உங்கள் கையில் ஆ, அது அது சரிதான் அதான் இந்த மனுஷியை நான் வீட்டை வர விடுறது இல்லை இந்த உரையாடலின்படி வீட்டை சுற்றி குப்பைகள் போட வேண்டாம் என்பதற்கு ගේවටේ කුණු දාන්න එපා. என்று கூற வேண்டும் உங்கள் நலம் உங்கள் கையில் என்று சொல்வதற்கு ඔබේ සෞඛ්‍ය ඔබේ අතේ. என்று கூற வேண்டும் படிக்கலாம் வாங்க வாங்க இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ரோபர்ட் பிளேக் இலங்கையில் நடைபெற்று வரும் மேல்குடியமர்த்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக தனது திருப்தியை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து வழங்குகிறார் ஆத்தர் வாமணன் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் மற்றும் நலன்புரி நிலையங்களில் காணப்படும் வசதிகள் குறித்து தான் திருப்தி அடைந்துள்ளதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்த அவர் வவுனியாவில் உள்ள நலன்புரி நிலையங்களுக்கும் மன்னாரில் மீள்குடியேற்ற பகுதிகளுக்கும் நேரில் சென்று நிலைமைகளை அவதானித்தார் இன்னும் வேலைகள் இருக்கின்றது என்று எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் வடக்கில் அநேகமான நிலப்பரப்புகளில் இன்னும் கன்னிவெடிகள் இருக்கின்றன வடக்கின் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன ஐக்கிய அமெரிக்கா இந்த பகுதியில் நடைமுறைப்படுத்த உள்ள நடவடிக்கைகளுக்கு உதவ தயாராக உள்ளது இதேவேளை கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுக்காக ஆறு தசம் ஆறு மில்லியன் டாலர்களை வழங்கியிருந்தோம் நாங்கள் தொடர்ந்தும் கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு எமது உதவியினை வழங்குவோம் அத்தோடு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து எமது வளங்கள் எப்படி பயன்படுத்தப்படும் என்றும் ஆராய்வோம் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கு முன்னர் அரசாங்கம் இடம்பெயர்ந்த மக்கள் அனைவரையும் மீள்குடியேற்ற முடியும் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பினை வரவேற்றுள்ள அவர் அமெரிக்கா தொடர்ந்தும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பார்க்கும் போது இது நிச்சயம் முடியும் என நான் நம்புகிறேன் அவ்வாறு நடைபெறும் என நான் எதிர்பார்க்கிறேன் ஏனெனில் இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமையும் இலங்கையின் நீண்டகால முரண்பாடுகளுக்கு தீர்வாக அதிகாரங்களை பரவலாக்கும் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே தமது அரசாங்கத்தின் விருப்பம் என்றும் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இதனை சாத்தியப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் மனித உரிமைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதனால் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அதனை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும்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 முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விடயங்கள் தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து வழங்குகிறார் வியாசா கல்யாண சுந்தரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெயர்ந்த மக்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக விண்ணப்ப படிவங்கள் நலன்புரி நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன படிவங்களை பெற்றுக்கொண்டோர் இம்மாதம் பதினேழாம் திகதிக்குள் ஒப்படைக்குமாறு வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் ஏ எஸ் கருணாநிதி தெரிவித்தார் விண்ணப்ப விரும்புவார்கள் முகாம் பொறுப்பாளரிடம் விண்ணப்ப படிவங்களை பெற்று வாக்காளர் டாப்பில் தமது பேரங்களை பெற்று பூரணப்படுத்தி முகாம் பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கும் இடத்து முகாம் பொறுப்பாளர் அதை உறுதிப்படுத்தி இம்முறை பெருந்தகையானோர் இருப்பதாலும் முகாமில் உள்ளவர்கள் தபால் மூலம் அனுப்ப முடியாத காரணத்தாலும் நமக்கு நேரடியாக அவற்றை பெற்று பட்டியலிட்டு தமக்கு நேரடியாக கொண்டு வந்து அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதன் விண்ணப்பிப்பதற்குரிய இறுதி நாளாக டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி வழங்கப்பட்டுள்ளது புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ளவர்களும் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க முடியுமா என கருணாநிதியிடம் கேட்டோம் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தவர்கள் வவுனியாவில் பதிமூன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த வாக்களிப்பு வசதிகளை செய்து கொடுக்குமாறு தேர்தல் ஆணையாளர் நமக்கு உத்தரவிட்டதன் கமைவாக நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பு வசதிக்குரிய அறிவுறுத்தல்கள் விண்ணப்ப படிவங்கள் வாக்காளர் டாப்பு பிரதிகள் ஆகியவற்றை விநியோகித்து அந்த முகாம் பொறுப்பெற்று முகாம் பொறுப்பாளரிடம் உறுதிப்படுத்தி அவற்றை அவர்களுக்கும் வாக்களிப்பு வசதி வசதிகள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் நம்மால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நலன்புரி நிலையங்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாழ்பவர்கள் விண்ணப்ப படிவத்தில் எந்த முகவரியை குறிப்பிட வேண்டும் என அவரிடம் கேட்டபோது அவர்கள் எந்த முகாமில் தங்கி இருக்கிறார்களோ அந்த முகாம் இந்த பேர் தான் அதில் குறிப்பிட வேண்டும் உறவினர் நண்பர்களிடம் உடன் வசிப்பவர்கள் உண்மையான இடத்தின் பேர் இல்லாமல் தற்போது தங்கியிருக்கின்ற முகவரியை மட்டும் குறிப்பிடப்படுவதுடன் தற்போது எங்கே தங்கியிருக்கிறார்களோ அந்த பிரிவு கிராம அலுவலருடன் உறுதிப்படுத்துவதுடன் தான் நமக்கு நேரடியாகவோ அல்லது தமால் மூலமாக அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸோட தங்கி இருப்பவர்கள் விண்ணப்பங்களை நேரடியாக தேர்தல் ஆணையாளருக்கும் அனுப்பி வைக்கலாம் அல்லது நம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் இதேவேளை தேர்தலில் வாக்களிப்பதற்கு தேவையான அடையாள அட்டை பெறும் நடைமுறையினை வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவிக்கையில் கிராம அலுவலருக்கு நாங்கள் விண்ணப்ப படிவங்களும் அதற்குரிய அட்டைகளையும் விநியோகிப்போம் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை நிரப்பி அந்த அடையாள அட்டையை நிரப்பி கொடுக்கும் கிராம அலுவலர் அதை உறுதிப்படுத்தி நமக்கு அனுப்பினால் நாங்களும் அதை அதை துணை தேர்தல் ஆணையாளர் உறுதிப்படுத்தினால் அதை அந்த அடையாள அட்டையை கொன்று அவர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் முகாமில் இருப்பவர்களுக்கும் இப்படியான இந்த அடையாளத்தை அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பு வாக்களிப்பதற்கு பதிவு செய்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மீள் குடியேற்றம் செய்யப்பட்டால் தமது சொந்த ஊரிலிருந்து வாக்களிக்க முடியுமா என கருணாநிதியிடம் கேட்டபோது பொதுவான நடைமுறை என்னென்றால் இடம்பெயர்ந்த வாக்காளர் விண்ணப்பிக்கும் இடத்து அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்து நாங்கள் அவருடைய வாக்களிப்பு வாக்காளர் டாப்பில் பேரை இடம்பெயர்ந்தோர் வாக்காளராக டிஸ்பிளேஸ் டிஐஎஸ் என்று குறிப்பிட்டு அவரை சிறப்பு மையினால் கட்வெட்டி அதாவது போலிங் ஸ்டேஷன் வாக்களிப்பு நிலைய சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலரிடம் ஒப்படைப்போம் ஆகவே அவர் அந்த இடம்பெயர்ந்தோர் வாக்களிப்பு வசதியை பெறுவதற்காக விண்ணப்பித்தால் தனது தொகுதியில் சென்று வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமையே காணப்படுகிறது நலன்புரி நிலையங்களில் உள்ளவர்கள் தமக்கு தேவையான புகைப்படத்தை இலவசமாக பெற்றுக் கொடுப்பதற்காக தேர்தல் ஆணையாளர் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிகழ்ச்சியில் தொடர்வது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கான சுகாதார ஆலோசனை அறிந்தும் அறியாமலும் நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்களுக்கான சுகாதார ஆலோசனை மிதிவடியால் பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக செய்ய வேண்டியவை மிதிவடியால் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் முதலுதவி அளிக்க முற்படுபவர்கள் ஒருபோதும் பதற்றமடைய கூடாது அதே போன்று பாதிக்கப்பட்டவரையும் பதற்றத்திற்குள்ளாக்க கூடாது குறிப்பாக மிதிவடி வெடித்து சிதறிய பகுதியில் மேலும் பல வெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதனால் பதற்றத்திற்குள்ளாகி சிதறி ஓடுவதை தவிர்க்க வேண்டும் மிதிவெடி வெடித்த இடத்தையும் நேரத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகும் மிதிவெடி அகற்றுனர் அல்லது மருத்துவர்களின் உதவியை நாடுவது தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்துவது சிறந்ததாகும் அறிந்தும் அறியாமலும் எப்படி அண்ணன் எங்க வெளிக்கிட்டியல் நாங்க எந்த அகதி முகாமில இருந்து எங்க ஊருக்கு போய் வீடு வாசல்களை பார்த்து கொண்டு வர போறோம் கவனம் அண்ணன் தற்போதைய சண்டையால எல்லா இடங்களையும் வெடிக்காத வெடிகுண்டுகள் கிடக்குது வீட்டிலேயோ பாதையிலேயோ ஏதாவது வெடிகுண்டுகளை நீங்க கண்டா அதனை அகற்றாமல் உடனடியா உரியவர்களுக்கு அறிவியுங்கள் வெடிகுண்டுகள் ஆபத்தானவை அதனை அகற்றாமல் உடனடியாக உரியவர்களுக்கு அறிவியுங்கள் இது அரசாங்கம் மற்றும் யுனிசெஃப் அமைப்பின் மிதிவெடி அபாய கல்வி திட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது உங்கள் கதைகள் நாடக பகுதி அசாதாரண சூழ்நிலைகளால் உலகம் பறிகொடுத்த உடைமைகளை பணம் கொடுத்து ஈடு செய்யலாம் ஆனால் உடல் உறுப்புகளையும் உறவுகளையும் இழந்த உள்ளங்களின் தனிமையை தவிப்புகளை ஈடு செய்ய வேண்டும் அன்புள்ளம் கொண்ட உள்ளங்களின் அரவணைப்பு தொடர்வது அரவணைப்பு குறுநாடகம் முதலில் முன்கதை சுருக்கம் அம்மா நாளைக்கு உதவும் கரங்கள் இல்லத்துக்கு போகிறதா இருக்கிறோம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உடுப்பு மற்றது தேவையான சில சாமான்களையும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அது எங்களோட சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்ண்டு கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷம் ஆகிட்டுது இன்னும் உனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லை ஊர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறேன் என்ன தொடர்வது அரவணைப்பு நாடகத்தின் மூன்றாம் பாகம் நாங்கள் உதவி செய்ய நினைச்சா அந்த உதவியை ஆருக்கு செய்ய போகிறோம்ன்றது தான் முக்கியம் அங்கே இருக்கிற ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுத்தா உங்களோட அம்மாட்ட கேளுங்கோவேன் அங்கே வீடமாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகள கண்ணிலையும் பயம் எதிர்பார்ப்பு ஏக்கம் நிறைஞ்சு போய் இருக்குது உண்மைதான் பார்க்க பாவம் எங்களுக்கு குழந்தை பிறக்காதண்டு முடிவாக சொல்லிட்டாங்க அதனால யோசிக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அம்மாட்ட கதைக்கிறேன் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சொல்லுங்க ஒரு பிள்ளைய மட்டும் நாங்கள் கூட்டிட்டு வந்தா மற்ற பிள்ளைகள் இதோடு முடிஞ்சு போகிறது இல்லைத்தானே அந்த இல்லத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் ஏழுமான நேரமெல்லாம் அங்கே போய் அந்த பிள்ளைகளோடு இருப்போம் எங்களுக்குண்டு சொல்லி ஒரு பிள்ளையை மட்டும் எடுத்து வளர்ப்போம் முதல்ல உங்களோட அம்மாட முடிவு முக்கியம் ராஜா நான் எந்த நேரமும் பேசுகிறேன் கோபமாக கதைக்கிறேன்னு நினைக்காத உனக்கு ஒரு வாரிசு வேணுமென்றது என்ற எதிர்பார்ப்பு அதை நீங்கள் ரெண்டு பேருமே விளங்கி கொள்ள இல்லையம்மா இந்த அஞ்சு வருஷமும் எல்லா விதமான முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன் எங்களுக்கு குழந்தை பிறக்காதான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குற நேரம் இப்படி ஒரு உடல் குறைபாட்டோட இருக்கிற பிள்ளைக்கு எதிர்காலம் அமைச்சு கொடுத்தா நல்லது தானேம்மா கை இல்லாமல் கால் இல்லாமல் கிடக்கிற பிள்ளையை உஞ்ச பிள்ளைன்னு சொல்லி கொண்டு தெரிய போறியோ எல்லாம் <laughs> சொல்ல வேண்டாம் அம்மா அங்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நிலக்கண்ணி வெடி மிதிவெடியால் பாதிக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகள் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை <laughs> நீங்கள் இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டாமம்மா எந்த பாவமும் அறியாத பிள்ளையர் பாவம் அம்மா நீ விரும்பினா காசு கொடுத்து உதவி செய் ஆனால் இந்த தத்தெடுக்கிற விஷயமெல்லாம் போக வேணாம் <laughs> நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க ஆறுதலாக யோசிச்சு பாருங்க பிறக்கிற நேரமே ஊனமாக பிறக்கிறது வேறு இது இடையில் வந்த குறைபாடு அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாதம்மா எல்லாரும் உன்ன மாதிரியே தேவை இல்லாத வேலையை விட்டுட்டு சும்மா இருபாபம் ராசன் இல்லையம்மா இல்லை உதவி தேவைப்படுற ஆக்களுக்கு தான் உதவி செய்ய வேணும் அந்த பிள்ளைகளை ஊனம் முடம் நொண்டி அப்படியெல்லாம் சொல்ல இல்லாதம்மா அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கே இருக்குது தெரியுமோ ம் நான் சொல்லி நீ என்ன கேட்க போகிற உன்ற முடிவு ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை <laughs> பரவாயில்லம்மா அனாதையா அங்கவீனமா ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பனண்ட உறவை கொடுக்க போகிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன் <laughs> அவ்வளவும் போதுமாம்மா அவ்வளவும் போதும் அரவணைப்பு நாடகத்தின் அடுத்த பகுதியினை நேயர்கள் நாளைய எமது மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேற்று முதல் மன்னாருக்கும் கொழும்பிற்கும் இடையிலான நேரடி பயணிகள் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போக்குவரத்து சேவை தொடர்பிலான பெட்டகம் நிகழ்ச்சியில் தொடர்கின்றது வடக்கில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளில் மாற்றங்கள் அவதானிக்கப்பட்டு வருகின்றன ஏ ஒன்பது பாதை வழியே மதவாட்சிக்கு அப்பால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின்றி பிரயாணம் செய்வதில் தடைகள் காணப்பட்டன தற்போது மதவாட்சியினூடாக பிரயாணிக்க அரசு அனுமதியை வழங்கிய பின்னர் நேற்று முதல் கொழும்பு மன்னார் பிரயாணிகள் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எமது மன்னார் செய்தியாளர் லெம்பர்ட் தெரிவிக்கையில் கடந்த இரண்டு வருடங்களின் பின்பு மன்னாரில் இருந்து மதவாச்சி ஊடாக தென்பகுதிக்கான போக்குவரத்து சேவைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி முதல் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகளவான பயணிகள் சொந்த ஆர்வத்துடன் பயணிப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை தென் பகுதியிலிருந்து பெரும்பாலான மக்கள் மன்னாருக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் மன்னாரிலிருந்து இருந்து தற்போது இலங்கை போக்குவரத்து சபையின் இரண்டு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என மன்னார் டிப்போ சாலை பரிசோதகர் எம் மசாகிர் தெரிவித்தார் ஆனால் இதுவரை எங்களுக்கு யுத்தம் காரணமாக பல சிரமத்தின் மத்தியில் பல பேருந்துகள் மாறி மதவாச்சி சென்று அதன்பின் புகைரத்தில் ஏறி எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் சென்று வந்த எங்களுக்கு தற்பொழுது கொழும்புக்கான நேரடி போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டமை மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இரவில் எங்களுக்கு சென்று கொழும்பில் கொள்முதல் செய்வதற்கோ மற்ற தேவைகள் பூர்த்தி செய்வதற்கோ மிகவும் வசதியாக இருக்கும் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இன்று முதல் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் தனியார் வாகனங்களும் தற்போது சேவையில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என மன்னார் வியாபாரியான முகமது வஜிதீன் தெரிவித்தார் ஆனால் இதுவரை எங்களுக்கு யுத்தம் காரணமாக பல சிரமத்தின் மத்தியில் பல பேருந்துகள் மாறி மதவாச்சி சென்று அதன்பின் புகைரத்தில் ஏறி எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் சென்று வந்த எங்களுக்கு தற்பொழுது கொழும்புக்கான நேரடி போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டமை மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இரவில் எங்களுக்கு சென்று கொழும்பில் கொள்முதல் செய்வதற்கோ மற்ற மற்ற தேவைகள் பூர்த்தி செய்வதற்கோ மிகவும் வசதியாக இருக்கும் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இன்று முதல் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் இந்த போக்குவரத்து சேவையின் போது வளமையான சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறும் எனினும் இந்த மாற்றம் மன்னாரின் போக்குவரத்து வளமைக்கு திரும்புவதற்கான ஒரு சமிக்கையாக கருதலாமா எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த நாங்கள் கடலுக்கு செல்கின்றோம் கடலோட போராடி நாங்கள் எப்படியும் கரைக்கு திரும்புகிறோம் ஆனால் எத்தனை பெண்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்புறுத்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கலாமா அதுக்குரிய எதிர்ப்பை நாங்கள் கட்ட வேண்டும் அது என்னுடைய கடமை என்னுடைய பேர் முகமது ரஷீத் நான் ஒரு மீனவன் மாற்றத்தை ஆண்களும் ஏற்படுத்தலாம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஆலோசனைகளுக்கு நான்கு எழுநூற்று பதினெட்டு ஐநூற்று எண்பத்தைந்து நிகழ்ச்சியில் தொடரும் அம்சம் மனித உரிமைகள் குறித்த ஒரு பார்வை நாம் மனிதராக பிறந்த காரணத்தினால் அடிப்படையான விட்டுக்கொடுக்கவியலாத மறுக்க முடியாத உரிமைகள் சில எமக்குண்டு சாதி மதம் பால் இனம் பிரஜா உரிமை என்பவற்றிற்கு அப்பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான அடிப்படை உரிமைகளை எடுத்து கூறும் விதமாக உங்கள் உரிமைகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் இடம்பெயர்ந்தோர் உரிமைகள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் நாட்டின் வேறொரு பகுதியில் பாதுகாப்பு தேடும் உரிமையுடையவர்களாவர் நாட்டை விட்டு வெளியேறும் உரிமையுடையவர்கள் ஆவர் மற்றொரு நாட்டில் புகலிடம் தேடும் உரிமையுடையவர்கள் ஆவர் தம் உயிர் பாதுகாப்பு சுதந்திரம் அல்லது ஆரோக்கியம் ஆபத்துக்குள்ளாகக்கூடிய எந்த இடத்துக்கும் திரும்பிச் செல்லும்படி அல்லது எந்த இடத்திலும் குடியேறும்படி நிர்பந்திக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையுடையவர்கள் ஆவர் விழிப்பு நல்லது நேர்களே இத்துடன் இன்றைய எமது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது நிகழ்ச்சி பற்றிய உங்களது அபிப்பிராயங்களை எமக்கு எழுதி அனுப்புங்கள் எமது முகவரி மீண்டும் வாழ்வோம் தபாட்பட்டி இலக்கம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது கொழும்பு நீங்கள் இதுவரை கேட்டது மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியானது யுஎஸ்ஏயின் அனுசரணையுடன் இன்டர்நியூ ஸ்ரீலங்காவினால் தயாரித்து வழங்கப்பட்டது